हस्तारिष्ठे मे हस्ते ना हस्व निर्दधातु वा स्वसरे नावे हस्व भवते श्रियस्त्रिं धन देवविशेषाय तिष्ठन्ते यावत्य वै वामरे्या प्रजावतावेव पृष्ठाय तिष्ठन्ते पदव वै वामरेव्या पदुष्मेव पृष्ठाय तिष्ठन्ते कान्द्यर्वै वामरेव्या कान्तामेव शान्ति तिष्ठन्ते वं जा

ذا புராணம் ஆலயம் கருணாலயம் नमामि பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் உலகம் பூரா நல்லா இருக்கணும்னு காஞ்சி காமகோட்டி பெரியவாளுடைய மூச்சு காத்து பரமேஸ்வருடைய மூச்சு காத்து இது வேதம்னு சொல்லியிருக்கு இப்பேற்பட்ட வேதத்தில் உயர்ந்த வேதம் சாமவேதம் வேதானாம் சாமவேதோஸ்மின்னு கண்ணபிரான் கீதையில சொல்லியிருக்காள் சாமவேதத்தை பத்தி சொல்லும் பொழுது நிறைய சொல்றாள் ரிக் மாதா சாம பிதா அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு சாமவேதத்தை ஊகம் ரகசியம் அப்படிங்கிற பாகத்தை இந்த ஒலி நாடாவில் உலகம் பூரா நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளங்கள் கொண்டவா தான் வேத பிரச்சார சமிதிக்காரா அந்த வேத பிரச்சார சமிதிக்காரா ஊர் உலகம் நாடு நகரங்கள் பூரா ஒவ்வொரு வீட்லயும் இந்த சாமவேத ஒலி நாடா ஒலிச்சதுன்னு சொன்ன அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி வித்யாலட்சுமி தானியலட்சுமி தனலட்சுமி பசுலட்சுமி சந்தானலட்சுமி சௌபாகியலட்சுமி வீரியலட்சுமி தைரியலட்சுமி இப்படி அஷ்டலட்சுமி கட்டாட்சங்களும் அந்த குடும்பத்தில் தாண்டவம் ஆடுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா அப்பேற்பட்ட உயர்ந்த சாம வேதத்தை கானமான முறையில என்ன சங்கீதத்துக்கு உற்பத்தியே சாமவேதம் அப்பேற்பட்ட ஒரு சாமவேதத்தை ஒரு பதினஞ்சு வருஷம் குருகுல வாசம் பண்ணின ஒரு வேத பிராமணாள் ஒரு வேத வித்துகள் வேத பண்டிதாள் அதுவும் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச சாஸ்திராவுடைய தலைமையில சௌதிரியுடைய தலைமையில இந்த ஒலி நாடாவில ஒலிபரப்பி கொடுத்திருக்கோம் இந்த வேதத்தை இந்த வேதம் ஊர் உலகம் நாடு நகரங்கள் பூரா ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்குஷம்னு சொல்லுவா இந்த வேதம் வீட்டில் இருந்ததுன்னா இந்த வேத மாதா இருக்கிற கிரகத்தில் சமஸ்தமான லட்சுமி கட்டாட்சம் தாண்டம் ஆடின்னு இருக்குன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா காமக்கோட்டி பெரியவா சிங்கேரி பெரியவா எங்க வேதம் நடக்கிறதோ அங்கெல்லாம் காதை கொடுத்துன்னு உட்காந்துருப்பா மகான்கள்லாம் அவளுடைய மூச்சு காத்து பூரா உலகம் நன்னா இருக்கணும் உலக நன்னா இருக்கணும் உலக நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மகான்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமானவாதான் இந்த வேத பண்டிதா அவளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற்றதுனாலதான் இந்த வேத பிரச்சார சமிதியில இந்த வேதத்தை ஒலி நாடாவில சொல்ல முடியுமான பாக்கியம் கிடைச்சது ஊர் உலகம் நாடு நகரங்கள் பூரா எங்கேயும் இந்த வேதம் ஒலிச்சு அம்மா உலகம் பூரா நன்னா இருக்கணும் சுபிக்ஷமா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும்னு என் குலதெய்வமான சாஸ்தாவியும் ராமச்சந்திரமூர்த்தியும் परमेश्वरिणीम् वेद मातावयं मनःपूर्वमा प्रार्थना पे अज्ञाद्वादमहत्त्वम् यदि गनिगदितम् विश्वनादक्षमेताः स्तोत्रम् जैदधि सहस्रोद्धरम् अधिगधरम् तद्प्रसादाय भूयादि वेधा नारायणीयम् श्रुतिषु जजनुष स्तुत्यता वर्णनेन स्पीतम् लीलावतारी इदमिह गुरुताम् आयुरारोग्यसुख्यम् चन्द्रानन्दा बोधात्मगमनुपमितम् कालदेशावधिभ्याम् निर्मुग्धम् नित्यमुग्धम् निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टम् दृष्टमाद्र पुनरुपुरुषार्थात्मगम् ब्रह्मतत्त्वम् तद्दावद्भादि साक्षादि गुरुभवनपुर हन्तभाग्यम् जनाना गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्री गुरवे नमः